கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் அவன் நமக்கெல்லாம் அளித்த நியமத்துகளில் அருட்கொடைகளில் மாபெரும் அருட்கொடையாக மதிப்பு அளவிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நியாமத்தாக அல்லாஹ் நமக்கு வழங்கியது எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசுலை கரீம் சல்லாஹு அலைவசல்லம் அவருடைய உம்மத்தினராக அல்லாஹ் நம்மை ஆக்கியது தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துகளில் முதல் நியாமத் அல்லாஹ் அவனுக்கு நமக்கு வழங்கிய ஈமான் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நியாமத் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய எல்லா செல்வங்களிலும் எல்லா அந்தஸ்துகளிலும் எல்லா கல்வி அறிவிலும் எல்லா பதவியை காட்டிலும் மிக உன்னதமான பதவி உன்னதமான செல்வம் உயர்வான மாணிக்கம் போன்ற இந்த நியாமத் என்பது பெருமானா சல்லாஹு அலைவசலம் அவருடைய உம்மத்தினராக அல்லாஹமி ஆக்கி வைத்தான் என்ற இந்த நியாமத்து தான் ஆகும் அன்புக்குரியவர்களே எத்தனையோ நபிமார்கள் எத்தனையோ நபிமார்கள் யாழ்லாம் எங்களை நபியாக படைத்ததை விட நீ இறுதி நபி என்று சொல்கின்றாயே அடிக்கடி இறுதி நபி என்று நீ புகழ்ந்து சிலாகித்து சொல்கின்றாயே அந்த இறுதி நபியினுடைய ஒரு சாதாரண உம்மத்தினராக எங்களை ஆக்கு அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கண்ணியமாக சிறப்பாக கருதுகிறோம் எங்களின் நபியாக ஆக்குவதை விட என்று சொல்லும் அளவுக்கு எத்தனையோ நபிமார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய உம்மத்தினராக இருப்பதற்கு ஆசைப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அல்லா ரபுல்லாலுமீன் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் உயர்த்தி உலகத்தை படைக்கும் பொழுதே ஆதம் அலை சலாத்து வலாம் அவர்களை படைக்கும் பொழுதே இறுதி நபி ஒருவர் வருவார்கள் அந்த நபியுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அந்த நபியை வைத்து அல்லா ரபுல் ஆலமி தீனுல் இஸ்லாத்தை இப்படிலாம் உயர்வாக்குவான் கியாமத்து நாள் வரையில் அவர்களை போற்றக்கூடிய போற்றக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் உருவாகும் என்றெல்லாம் அல்லா ரபுல் ஆலமீன் என்று உலகத்தை படைத்தானோ அன்றே ரபுல் ஆலமீன் தீர்மானித்து விட்டான் ஆக ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய புகழ் என்பது அவருடைய கண்ணியம் என்பது அவருடைய மேன்மை என்பது அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட பிறகு நபியாக அனுப்பப்பட்ட பிறகு ஏற்பட்டதல்ல அவர்களுக்கு நுபுவத்துக்கு நுபுவத்து கிடைத்த பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட புகழ் அல்ல என்று அல்லா ரபுல் இந்த உலகத்தை படைத்தானோ அன்றே ரபுல் தீர்மானித்து விட்டான் இப்படி ஒரு நபியை உருவாக்கப் போகின்றேன் அந்த நபிக்கு என்னென்ன சிறப்புகள் என்னென்ன கண்ணியங்கள் இப்படிப்பட்ட மேன்மைகள் இருக்கின்றன அந்த நபியுடைய புகழ் இப்படிப்படலாம் வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதெல்லாம் அல்லா ரபுல் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை உலகம் படைக்கும் பொழுதே எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட பிறகுதான் நபிக்குரிய சிஃபத் நபிக்குரிய தன்மை கிடைத்தது நபி என்ற அந்தஸ்து கிடைத்தது ஆனால் இறுதி நபியாக ரசூல் கரீம் சல்லாஹூ அலையாஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லா ரபுல் ஆலமீன் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக அல்ல அவர்கள் தாயின் வயிற்றில் கருவாக உருவாக்கப்படும் போது அல்ல என்று இந்த உலகம் உருவாக்கப்பட்டதோ அன்றே ரபுல் ஆலமின் கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லத்துடைய கண்ணியத்தையும் உயர்வையும் புகழையும் மேன்மைப்படுத்தி விட்டான் தீர்மானித்து விட்டான் அருமை சகோதரர்களே இதைத்தான் ரபுல் அலமி தன்னுடைய திருமலை சொல்றான் ஒரஃபானால கதைக்கிறார் நபியே உம்முடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம் உம்முடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் உம்முடைய புகழை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமியினால் தீர்மானிக்கப்பட்ட பிறகு கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய புகழ் கியாமத் நாள் வரையில் ஒரு கிஞ்சிட்டளவோட குறையாது மாறாக நாளுக்கு நாள் அவருடைய புகழும் மேன்மையும் கண்ணியமும் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமின் வாக்களித்த பிறகு எவனோ ஒரு அயோக்கியன் எவனோ ஒரு கிறுக்கன் எவனோ ஒரு பெரும் பாவி பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்தவுடன் கண்மணி நாயம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய புகழோ கண்ணியமோ அந்தஸ்தோ ஒரு நூல் இழையாயினும் குறைந்து விடும் என்று நாம் நம்புவோமேனால் நம்முடைய ஈமான் பலகீனமான ஈமானாகிவிடும் எவ்வளோ ஒரு அசிங்கத்திற்கு பிறந்தவன் ஹராத்தில் பிறந்தவன் கேவலமாக பிறந்தவன் அவன் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை இழிவுபடுத்தி விட்டான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி படம் எடுத்து விட்டான் என்பதற்காக ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லத்திலே கண்ணியம் குறைந்து விட்டது என்று நாம் நினைப்போமேனால் நம்முடைய ஈமானுடைய பலகி நமது சகோதரர்களே பெருமானா சல்லல்லாஹு அலைவசலம் அவருடைய கண்ணியமோ அவருடைய புகழோ அவருடைய மேன்மையோ கியாமத்தினால் வரையில் தினம் தினம் உயர்ந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்குமே தவிர அவருடைய கண்ணியத்தில் உலகத்தில் எந்த கொம்பனாலும் எந்த ஹராத்தில் பிறந்தவனாலும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லத்துடைய புகழை ஒரு நூலாக கூட ஒரு ரோமத்தின் அளவுக்கு கூட அவ குறைத்து விட முடியாது பாதிப்பை ஏற்படுத்தி விட முடியாது இது அல்லாவுடைய தீர்மானம் அல்லாவுடைய முடிவு அல்லாவுடைய தீர்ப்பு இது அருமை சகோதரர்களே அப்படி இருக்கும் பொழுது அயோக்கியத்தனமான அமெரிக்க பாசிஸ்டுகள் அயோக்கிய அமெரிக்கா அவன் இன்று நேற்று அல்ல எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் எவ்வளவோ இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இந்த யூத நசராணிகளிடத்திலே சமாதானமாக செல்ல வேண்டும் அன்பாக செல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களையும் அல்லாஹ் அகில கிதாப் என்று சொல்கின்றான் வேதக்காரர்கள் என்று அல்லாஹ் விழிக்கின்றான் வேதக்காரர் என்று அழைக்கின்றான் அவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நாமும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆகவே இவர்களோடு நாம் சமாதானமாக செல்லலாம் காம்ப்ரமைஸாக செல்லலாம் அனுசரித்து போகலாம் என்று பெருமானா செல்லல்லாசம் எவ்வளவோ பாடுபட்டார்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள் இந்த அயோக்கியர்களோடு அனுசரித்து போக வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு அல்லா ரபுல்லால் அகல கிதாப் என்று பெயர் வைத்து விட்டான் வேதக்காரர் என்று சொல்லிவிட்டான் அந்த கண்ணியத்திற்காக அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற கண்ணியத்திற்காக இவர்களை நாம் அனுசரித்து செல்லலாம் என்று எம்பெருமானா சல்லல்லா அவர்கள் எவ்வளோ முயற்சி செய்தார்கள் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணார்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருந்தார்கள் எவ்வளோ விட்டு கொடுத்தார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாமர்கள் ஆனால் இந்த யூத நஸ்ரானுடைய இயற்கை புத்தி இருக்கிறது ஹராத்தில் பிறந்த இயற்கை புத்தி அவர்கள் மட்டும் ஹராத்தில் பிறந்தவர் அல்ல அவர்களுடைய புத்தியும் ஹராத்தில் பிறந்த புத்தி அந்த ஹராத்தில் பிறந்த புத்தி என்றைக்குமே அவர்களை உருப்படியாக நல்லவர்களாக வாடவிட்டதில்லை சரித்திரத்திலே யூதர்களுடைய சரித்திரத்தில் உலகத்தில் எங்கேயுமே அவர் நாணயமிக்கவர்களாக நல்லவர்களாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது அடால்ஃப் ஹில்டர் யூதர்களை கூட்டம் கூட்டமாக கொலை செய்தான் ஜெர்மனியுடைய அதிபர் அடால்ஃப் ஹில்டர் யூதர்களை கூட்டம் கூட்டமாக கொலை செய்தான் கொலை செய்துவிட்டு இருபத்தைந்து சதவீதம் யூதர்களை மட்டும் உயிரோடு விட்டு வைத்தான் விட்டு வைத்துவிட்டு அவனுடைய சுயசரதை மீன் கைஃப் என்ற புத்தகத்தில் எழுதினான் ஹிட்லர் அவனுடைய புத்தகத்தில் மீன் கைஃப் என்ற புத்தகத்தில் எழுதினார் நான் எழுபத்தைந்து சதவீதம் யூதர்களைத்தான் கொலை செய்தேன் இருபத்தைந்து சதவீதத்தை உயிரோடு விட்டு வைத்தேன் ஏன் தெரியுமா ஒட்டுமொத்தமாக இந்த யூதர்களை துடை தெரிந்து விட்டால் ஒட்டுமொத்தமாக இவர்களை கொன்று ஒழித்து விட்டால் பின்னால் வரக்கூடிய வரலாறு என்னை பற்றி இழிவாக பேசும் பழித்து பேசும் அநியாயமாக ஒரு சமுதாயத்தையே அழித்தவன் என்று என்னை குறை சொல்லும் அந்த குறையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்காக இருபத்தைந்து சதவீதம் யூதர்களை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேன் ஏன் தெரியுமா இந்த இருபத்தைந்து சகோதரர்கள் இந்த இருபத்தைந்து சதவீத யூதர்கள் நோதுமில்லா இந்த இருபத்தைந்து சதவீத யூதர்கள் வருங்காலத்தில் உலகத்தில் செய்யக்கூடிய அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் அபத்தங்களையும் ஆபாசங்களையும் இந்த உலகத்திற்கு செய்யக்கூடிய கெடுதல்களையும் பார்த்துவிட்டு நான் கொன்றது சரிதான் என்று இந்த உலகம் தீர்ப்பளிக்க வேண்டும் நான் செய்தது சரிதான் என்று இந்த உலகம் தீர்ப்பளிக்க வேண்டும் அதற்காகத்தான் இருபத்தைந்து சதவீத யூதர்களை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேன் என்று அடால்ஃப் ஹிட்லர் என்ற பயங்கரவாதி தன்னுடைய மீன் கைஃப் என்ற புத்தகத்தில் எழுதினான் எதற்காக சொல்கின்றார் சகோதரர்களே உலக வரலாறுலே இந்த ஹராத்தில் பிறந்த யூதர்கள் இந்த ஹராத்தில் பிறந்த நஸ்ரானிகள் எங்குமே சமாதானமாக சென்றதாகவோ நல்லவர்களாக வாழ்ந்ததாகவோ நாணயமாக இருந்ததாகவோ சரித்திரம் கிடையாது ரபுல் திருமறை குரானை எடுத்து பாருங்கள் எத்தனை நபிமார்களை கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நபிமார்களை பொய்யாக்கி இருக்கின்றார்கள் எத்தனை நபிமார்களை இந்த அயோக்கியர்கள் திட்டமிட்டு தீர்த்திருக்கின்றார்கள் எத்தனை நல்லோர்களை ஒழித்துக்கிட்டு இருக்கின்றார்கள் ரபுல் ஆலம் திருமலை சொல்லிவிட்டு இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லலை நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னா அல்லா கதப் இவர்கள் அதனால் தான் அல்லாவுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள் இவர்களுக்கு விமர்சனம் என்பதே கிடையாது இவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்பதே கிடையாது என்று ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறை தீர்ப்பளித்தான் அப்படிப்பட்ட அயோக்கியர்களோடு பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் எவ்வளவோ காம்ப்ரமைஸாக செல்ல வேண்டும் என்று நாடியும் அவர்கள் மேலும் மேலும் தீங்களித்ததால் தான் கடைசியில் ரப்புல் ஆலமின் தீர்ப்பளித்த ஆயத்திருக்கிறான் தன்னுடைய திருமறையில் முத்தான ஆயத்தாக இந்த யூத நசராணிகளை பற்றி ஒரு முத்தான ஆயத்தாக ரபுல்லாலும் எழுதினான் ஒலன் தரலா அன்கல் யஹூது ஒலன் நசாரா ஹத்தா தத்தபி அமில்லத்தகும் குல் இன்ன ஹுதல்லாய் ஹோல் ஹுதா நபியே இந்த யூத நசராணிகள் ஒருபோதும் உங்களிடத்தில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார்கள் ஒலன் தரலா நீங்கள் அவங்களோட காம்ப்ரமைஸாக போயிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் சமாதானமாக போயிடலாம் அவங்க நம்மளோட இருக்காங்க மதினால ஒன்றா இருக்கிறாங்க என்ன பண்ணுறது எவ்வளோதான் அயோக்கியதான் திருத்த பார்க்கலாம் என்றெல்லாம் நீங்கள் நல்லெண்ணத்தில் செயல்படுகின்றீர்கள் ஆனால் அவருடைய ஹராத்தில் பிறந்த இயற்கையான குணம் என்ன தெரியுமா ஒலன் தரலா ஆண்கள் யகூதுவல் நசாரா இந்த யூத நசராணிகள் ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடிய சமாதானத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார்கள் இதுவரை ஹத்தா தத்தபி அமில்லத்தவும் நீங்களும் அவர்களை போன்ற ஒரு யூதனாகவோ நசராணியாகவோ மாறும் வரை இதோட தெளிவான வசனம் என்ன வேண்டும் யூதர்களை பற்றி கிறிஸ்தவ நசராணிகளை பற்றி இதோட தெளிவான என்ன வசனம் என்ன வேண்டும் அருமை சகோதரர்களே அப்படிப்பட்ட ஹராத்திலேயே பிறந்து ஹராத்திலேயே வளர்ந்து ஹராமிய சிந்தனைகளையே உள்ளடக்கிய அந்த யூதர்களுடைய அசிங்கங்கள் அனாச்சாரங்கள் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றியும் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹுத்தலான் அவர்களை பற்றியும் அன்னை ஹதிஜா ரதி அல்லாஹுத்தலான் அவர்களை பற்றியும் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹுத்தலான் அவர்களை பற்றியும் இன்னும் சத்திய சஹாபாக்களை பற்றியும் தினம் தினம் இன்டர்நெட்டிலும் யூடியூபிலும் இன்னும் தினம் தினம் அசிங்கங்களும் அபத்தங்களும் ஏறிக்கொண்டு தான் இருக்கின்றன தினம் தினம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இப்பொழுது எவனோ ஒரு அயோக்கியன் ஜான் டெர்ரி ஜான் என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியன் ஒரு பாதிரியார் கிறிஸ்தவ பாதிரியார் இந்த பாதிரி எவ்வளோ கேவலமானவன் இந்த டெர்ரி ஜான் எப்படிப்பட்டவன் இவன் ஒரு ஒரு விளம்பர விரும்பி எதற்குமே ஆகாதவன் யாராலும் மதிக்கப்படாதவன் சமீபத்திலே அமெரிக்காவிலே நான் குரானை எரிக்கப் போகிறேன் குறிப்பிட்ட ஒரு தினத்தை சொல்லி அந்த தினத்திலே குரானை எரிக்கப் போகிறேன் என்று அறிவித்த ஒரு அயோக்கிய கிறிஸ்தவ பாதிரி இவன் உடனே உலகத்தில் முஸ்லீம்லாம் கொந்தளித்தார்கள் கொதித்தார்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் எங்களுடைய உணர்வுகளை அந்த பாவி காயப்படுத்துகிறான் குரான் எரிக்க போகிறான்னு சொல்லி அதன் விளைவு என்னாச்சுன்னா ஒரு அசிங்கமான கேவலமான ஒரு இலவச விளம்பரத்தை தேடிக்கொண்டான் இன்னைக்கு அமெரிக்காவில் யார் யாரெல்லாம் இஸ்லாமிய எதிரி சிந்தனை இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனை கொண்ட சிந்தனவாதிகளோ அத்தனை பேருக்கும் அவன் ஒரு ஹீரோவாகிவிட்டான் அந்த டெர்ரிஜான் என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கிய கிறிஸ்தவ பாதிரி தான் இந்த படத்திற்கும் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து செலவழித்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கின்றான் அன்பு சகோதரர்களே நம்ம பல பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் தவறாக என்ன விளங்கி வச்சுருக்கோம்னு சொன்னால் இந்த திரைப்படம் இன்னும் வெளியிடப்படவில்லை இப்போ தான் அதனுடைய ட்ரெய்லர் வந்திருக்குது யூடியூப்பில் அதனுடைய ட்ரெய்லர் இப்போ தான் வந்திருக்குது இனிமேல் தான் படம் வளர்ப்போகுது அதனால ட்ரெய்லர்லேயே இவ்வளோ அசிங்கமாக இருந்த படம் என்னென்ன அசிங்கமாக இருக்கும் கேவலமாக இருக்கும் அதனால் நம்ம ட்ரெய்லர் வரும்பொழுது நம்முடைய உணர்ச்சிகளை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய ஆவேசங்களை காட்டிவிட்டால் அதற்கு பிறகு இந்த படமே வெளிவராமல் போய்விடும் என்று நாம் தவறாக நினைத்து விட்டோம் சகோதரர்களே உண்மை என்னவென்றால் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டு நான்கு மாதங்கள் ஆகிவிட்டன எண்பத்தி நாலு நிமிடங்களை கொண்ட இந்த திரைப்படம் எண்பத்தி நாலு நிமிடங்களை கொண்ட இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டு நான்கு மாதங்களாகிவிட்டன மே மாதம் கடைசியிலேயே அல்ல ஜூன் மாதம் முதல் வாரத்திலே இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டு விட்டது கலிஃபோர்னியாவிலே ஹாலிவுட்டிலே இந்த திரைப்படம் வெளியிடப்பட்ட பொழுது சினிமா தேட்டரில் உட்கார்ந்து பார்த்தவர்கள் வெறும் பத்துக்கும் குறைவானவர்கள் தான் என்று விக்கிபீடியா செய்தி சொல்கின்றது விக்கிபீடியா இணையதளம் சொல்கின்றது இந்த படத்தை பார்த்தவர்கள் வெறும் பத்துக்கும் குறைவானவர்கள் தான் இந்த படத்தை யாருமே பார்க்கல ஏனென்றால் அமெரிக்கர்களை பொறுத்தவரையிலே திரைப்படம் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு விதவிதமான நவீன டெக்னாலஜிகள் இருக்க வேண்டும் அதிலே மிக பிரம்மாண்டமான படமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு பொழுதுபோக்காக பார்க்குவதற்கு ஆனால் இதில் எந்த விதமான டெக்னாலஜி இல்லை எந்த விதமான பிரம்மாண்டம் இல்லை எந்த விதமான கிராண்ட் இல்லை வெறும் பெருமானா சல்லல்லா சலாமியும் அவர்களுடைய அன்னை அருமை மனைவிமார்களை உம்முகாத்தூர் மூமிங்களை பற்றி அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது இழிவுபடுத்துவது சொல்லப்போனால் ஒரு ப்ளூ ஃபில்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபாச திரைப்படத்தை விட ஒரு கேவலமான திரைப்படமாக இருக்கிறது எந்த அமெரிக்கர்களும் அதை பார்க்கவில்லை எல்லோரும் புறம் தள்ளிவிட்டார்கள் இதற்கு பிறகுதான் இந்த அயோக்கியன் திட்டமிட்டான் நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தினால் ரெண்டு பலன்களை அடைய வேண்டும் ஒன்று இந்த திரைப்படத்திற்கு இலவச விளம்பரம் கிடைக்க வேண்டும் இன்னொன்று இந்த திரைப்படத்தினுடைய ஒரு பத்து நிமிஷம் ட்ரெய்லரை எடுத்து அசிங்கமான பகுதியில் எடுத்து யூடியூப்பில் போட்டு அதுவும் அரபியில் மொழிபெயர்த்து இங்கிலீஷ் மட்டும்தான் அரபு மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அரபியில் மொழிபெயர்த்து டப்பிங் பண்ணி இந்த படத்தை வெளியிட்டு விட்டால் இதனால் முஸ்லீம்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஆவேசப்படுவார்கள் வேகப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் கொந்தளிப்பார்கள் இந்த வேதனையினாலும் கொந்தளிப்பினாலும் ஏதாவது சில காரியங்களை செய்வார்கள் இதை படம் போட்டு காட்டி உலக முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் வெறி பிடித்தவர்கள் இன்டாலரண்ட் சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்ற ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய திரைப்படத்திற்கு இலவச விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற இரண்டு அம்சத்தின் அடிப்படையில் தான் இந்த படத்தை முதன் முதலாக யூடியூப்ல வெளியிடுகின்றான் ட்ரெய்லரை படம் வந்து சகோதரன் நான்கு மாதம் ஆகிவிட்டது எதற்காக சொல்கிறேன் என்றால் அருமை சகோதரர்களே இந்த இந்த காலத்திலே நவீன யுகத்திலே இன்டர்நெட்டிலும் யூடியூபிலும் கூகுளிலும் இது போன்ற இணையதளங்களிலே தினம் தினம் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லாஹூ அலைவசலமால இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய அசிங்கமான செயல்கள் அத்தனை தினம் தினம் வந்து கொண்டிருக்கின்றன இன்டர்நெட்டிலே தினம் தினம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அதனை யாரும் பார்ப்பதில்லை இந்த அரிப்பெடுத்த அநியாயமான அசிங்கத்தில் பிறந்த ஹராத்தில் பிறந்த இந்த யூத நசராணிகள் அந்த படங்களையும் அந்த கட்டுரைகளையும் அந்த ஆபாச படங்களையும் இன்டர்நெட்ல போட்டு தங்களுடைய கேவலமான அரிப்பை தீர்த்துக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் இதனால் இஸ்லாத்திற்கோ முஸ்லிம்களுக்கோ உயிரின மேலான கண்மணி நாயகம் ரசுலை கரீம் சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்கோ ஒரு கிஞ்சிற்று பாதிப்பு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய அசிங்கமான அரிப்பை தீர்த்து கொள்ள வேண்டும் ஹராமிய அரிப்பை ஹராத்தில் பிறந்த குணத்தை வெளிக்காட்ட வேண்டும் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் இப்படிலாம் இழிவுபடுத்த வேண்டும் என்பது அவருடைய ஆசை அந்த ஆசையை தீர்த்துக் கொள்கின்றார்கள் இதற்கு எதிர்வினையாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இன்டர்நெட்டையும் அதே டெக்னாலஜியையும் அதே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியையும் அதே இன்டர்நெட்டையும் அதே இணையதளங்களையும் நாம் பயன்படுத்தி கண்மணி நாயம் சல்லல்லா உண்மை வரலாறுகளை சத்திய வரலாறுகளை அவர்கள் மனித குலத்திற்கு செய்த தியாகங்களை எடுத்து நாம் சொல்லுவோம் என்றால் அருமை சகோதரர்களே அவர்கள் செய்யக்கூடிய போலியான நிழல் படத்தை விட நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய உண்மையான வரலாறு மக்களை போய் ரீச் ஆகும் மக்களை போய் சேரும் லண்டனிலே லண்டனிலே டிஸ்கவரி இஸ்லாம் என்ற ஒரு அமைப்பு அவர்கள் இந்த திரைப்படம் வெளியிட்டவுடன் இந்த திரைப்படம் கூகுள் இந்த ட்ரெய்லருடைய செய்தி வந்தவுடன் உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா அருமை சகோதரர்களே பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த தியாகங்களை புத்தகங்களாக வெளியிட்டார்கள் இந்த மனித குலத்திற்கு அவர்கள் செய்த அற்புதமான உபதேசங்களை இந்த மனித குலம் தினம் தினம் சந்திக்கக்கூடிய இன்னர்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டிய அற்புதமான தீர்வுகளை அழகாக சின்ன புத்தகமாக வெளியிட்டு லட்சக்கணக்கில் பிரிண்ட் செய்து ரோட்டில் சாலைகளிலே பொது இடங்களிலே மார்க்கெட்டில் பீச்சிலே பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் விமான நிலையத்திலே அத்தனை பகுதியிலும் கொண்டு போய் கொடுத்தார்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள் தெரியுமா இன்னசென்ட் முஸ்லீம் என்ற படத்தையும் பாருங்கள் இந்த புத்தகத்தையும் படியுங்கள் இந்த தைரியம் யாருக்கு வரும் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் என்ற அந்த படத்தை பாருங்கள் அப்பாய் முஸ்லீம் என்ற அநியாயக்கார அமெரிக்கா எடுத்திருக்கின்றானே அந்த படத்தையும் பாருங்கள் எங்கள் கண்மணி நாயம் செல்லாத வரலாறு உண்மையான வரலாறையும் படியுங்கள் நீங்கள் தீர்ப்பளியுங்கள் அல்லாஹ் வைத்த அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து நீங்கள் தீர்ப்பளியுங்கள் அருமை சகோதரர்களே இன்டர்நெட்டில் போய் அந்த டிஸ்கவரி இஸ்லாமுடைய அந்த கருத்துக்களை அது புத்தகத்தை பெற்றவர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் நான் அற்புதமாக கவரப்பட்டிருக்கின்றேன் இது ஒரு அற்புதமான செயல் இந்த செயலைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதுவரை எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றியோ நபியல் நாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு இந்த டிஸ்கவரி இஸ்லாம் என்ற ட்ரஸ்ட் இந்த காரியத்தை பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இப்போ தான் நபிகள் நாயத்தில் உண்மை வரலாறு எழுதி கொண்டோம் என்று அவர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுறாங்க இன்டர்நெட்டில் இப்படி இன்டர்நெட்டை நாம் கையில் எடுத்து இணையதளத்தை நாம் கையில் எடுத்து இது போன்ற டெக்னாலஜிகளை நாம் கையில் எடுத்து அதற்கான நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி அதற்கான நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைத்து பாடுபட்டு அவர்கள் இந்த விஷம பிரச்சாரத்திற்கு எதிராக நாம் நம்முடைய உண்மை பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் சகோதரர்களே உண்மை பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் சமீபத்தில் சென்னையில் நடந்தது முஸ்லீம்கள் கூடியது கொந்தளித்தது கூச்சலிட்டது தங்களுடைய ஆதங்கத்தையும் தங்களுடைய வேதனை வெளிப்படுத்தியது பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் மீது அவர்கள் கொண்ட காதலை உலகத்திற்கு பறைசாற்றியது நான் அந்த கூட்டத்தையோ அந்த கூட்டத்தில் அவர்கள் பட்ட அது செய்த காரியங்களையோ அவர்களுடைய உணர்வுகளையோ அவருடைய உணர்ச்சிகளையோ எந்த ஒரு மூமினும் குஞ்சிற்றும் கிஞ்சிற்றும் குறை குறையாக மதிப்பிட முடியாது அவர் உண்மையான உணர்வுகள் வெளிப்பட்டன அதிலே அவருடைய காயங்களுக்கு மருந்து போடப்பட்டன மருந்தாக நினைத்தார்கள் தாங்கள் கத்துவதை கதறுவதை ரோட்டில் வந்து போராடுவதை எங்கள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் எங்கள் உயிரின் மேலான பெண்மான செல்லல்லா அலிஸ்லாம் மீது தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு அடையாளமாக அதை வெளிப்படுத்தினார்கள் அதையெல்லாம் எந்த விதத்தில் நான் குறை சொல்ல முடியாது ஆனால் அருமை சகோதரர்களே அங்கே கூடிய சகோதரர்கள் நாம் அதற்கான சரியான தீர்வை தேடினோமா என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்கது இங்கே நின்று கொண்டு அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அலமதுல்லா பார்ப்பதற்கே பெருமையாக சந்தோஷமாக இருந்தது பெருமானா சல்லல்லா அலிசம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை இந்த மக்கள் வெளிப்படுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கின்றார்கள் அந்த பாசத்தை பறைசாற்றுவதற்காக கூடியிருக்கின்றார்கள் சொல்ல போனால் சிந்தனை அளவில் சிதறி கடந்த பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் அலமதுல்லா உணர்வுகளால் ஒன்று கூடினார்கள் பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருந்தது இருபது இருபத்தைந்து அமைப்புகள் ஒன்று கூடி ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே எங்கள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் பொது பிரச்சனை என்று வந்துவிட்டால் நாங்கள் கைகோர்க்கு தவற மாட்டோம் என்பதை உலகத்திற்கு பறைசாட்டினார்கள் இதைத்தான் இத்தனை ஆண்டுகளாக நாம் எதிர்பார்த்தோம் அலமதுல்லா அதெல்லாம் மிக மிக மெச்சத்தக்கவை பாராடத்தக்கவை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அருமை சகோதரர்களே அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் மனவேதனையை அளித்தன நம்முடைய அறியாத சகோதரர்கள் அவன் வேதனைப்படுறான் உணர்ச்சி வசப்படுறான் ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல இங்கே முன்னாடி நின்று மவுண்ட் ரோட்டில் நின்று ஒபாமாவை கைது செய் ஒபாமாவை கைது செய் ஆனால் ஒபாமாவை யாருப்பா கைது பண்ண முடியும் ஜெயலலிதாவை கைது பண்ணுவாங்க இல்லை போலீஸ் கமிஷனராக கைது பண்ணுவார் இன்னும் அடுத்த விட்டு குப்பை சுப்பனை கைது பண்ண மாதிரி சொல்கிற ஒபாமாவை கைது செய் ஒபா தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அப்பாவித்தனம் அந்த அளவுக்கு வெகுளித்தனம் அறியாமை அருமை சகோதரர்களே அதனால் ஏற்பட்ட விளைவு நாம் ஒரு வருந்தத்தக்க வேதனைப்படத்தக்க சில விளைவுகள் ஏற்பட்டாலும் கூட நாம் ஆற்ற வேண்டிய அடுத்த கட்ட பணி என்னவென்றால் இதைவிட நல்ல பணி என்னவென்றால் நாம் பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய உண்மை வரலாற்றை சத்திய வரலாற்றை உலகத்திற்கு பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அலமதுல்லா இந்த முஸ்லீம்கள் தாங்கள் காட்டிய ஆவேசம் அவருடைய உணர்வு அவருடைய கொந்தளிக்கக்கூடிய அந்த உணர்ச்சி இதெல்லாம் அது ஒரு போலித்தனமானதோ யாரோ ஒரு தலைமைக்கு பயந்து ஓடி வந்ததோ அல்லது பணம் கொடுத்து அரசியலுக்காக அழைக்கப்பட்டவோ அசிங்கமான கூட்டம் அல்ல இது ஒரு ஆன்மீகமான உன்னதமான கூட்டம் என்பதில் இந்த சந்தேகம் இல்லை ஆனால் இந்த வேகத்தையும் இந்த ஆவேசத்தையும் இந்த உணர்வையும் நாம் எதிர்காட்ட காட்ட வேண்டும் சகோதரர்களே நாம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி உலகத்துக்கு பறைசாற்றியிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தவுடன் தினமணி பத்திரிகை தலையங்கம் எழுதப்படுகின்றது அந்த தலையங்கத்திலே முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அந்த உணர்வு மதிக்கத்தக்கது அப்படி இப்படி இதில் என்ன விளைவு யாரை ஏற்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு நம்முடைய அறியாமையெல்லாம் அதில் எழுதிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அப்துல் கலாம் அமெரிக்காவிலே அவதிக்க அனுமதி அவமதிக்கப்பட்ட பொழுது ஷாருக் கான் அமெரிக்காவிலே அம அவமதிக்கப்பட்ட பொழுது கொந்தளிக்காத முஸ்லீம்கள் இப்பொழுதே கொந்தளிக்கிறீர்கள் அருமை சகோதரர்களே நான் தினமணி ஆசிரியர்த்து நேரடியாக பேசினேன் நேரடியாக பேசி இது ஒரு பைத்தியகரத்தனமான வேறு வார்த்தை எழுதியிருக்கேன்னு சொல்லி நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு தினமணி ஆசிரியர் தன்னை பெரிய அறிவு ஜீவியாக அறிவு சார்ந்தவராக பெரிய அறிவாளியாக அங்கங்கே மீட்டிங்கில் போய் பயன் பண்ணிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கிறாரு பெரிய அறிவார்ந்தமான கருத்துக்களை வெளியிடுறாரு அப்படிப்பட்ட ஒரு அறிவாளிக்கு அப்துல் கலாமுக்கும் ஷாருக் கானுக்கும் கண்மணி நாயம் செல்லல்லாசம் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரியும் அளவுக்கு நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யவில்லை ஒரு பெரிய அறிவாளி தான் அவர் அறிவுஜீவிதான் தான் ஆனால் அப்துல் கலாம் ஷாருக் கானையும் கண்மணி நாயம் ரசோலி கரீம் சல்லா அவர்களையும் ஒரே தட்டில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு அறிவு கட்டவராக இருக்கிறார் என்றால் அந்த அறிவு கட்டத்தன மடமைத்தனத்திற்கு காரணம் நாம் தானே கண்மணி நாயம் சல்லல்லா உன்னதமான எப்படிப்பட்ட மனிதர் என்பதை இதுவரை நான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவில்லையே இதுவரை இந்த உலகத்துக்கு சொல்லவில்லையே அவர் அந்த வகையில் அந்த அறிவாளிக்கு கூட இந்த விஷயத்தில் அவர் கட்டத்தனமாக ஆகிவிடார் என்றால் அதற்கு ஒரு வகையில் நாம் தானே காரணமாக இருக்கின்றோம் ஆகவே அருமைக்குரியவர்களே எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த இது போன்ற நம்ம ஆர்ப்பாட்டங்கள் இது போன்ற ஊர்வலங்கள் ஏதோ ஜனநாயகம் அனுமதித்திருக்கிறது முஸ்லீம்கள் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்குரிய வடிகால் இது என்ற அடிப்படையில் ஓகே ஆனால் இது மட்டுமல்ல வடிகால் முஸ்லீம்கள் உணர்ச்சிகளை உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இது மட்டுமல்ல வடிகால் இதோடு முடிந்து விடவில்லை ஏதோ ஒரு நாள் வந்து கூச்ச போட்டோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் முடிஞ்சு போச்சு என்று இல்லாமல் அடுத்த கட்ட பணி என்ன செய்யலாம் அடுத்த கட்டப்படி என்ன செய்யலாம் நான் முஸ்லீம்கள உணர்வுகளையோ அவங்க கூடியதையோ குறை சொல்லவில்லை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் இதோடு நின்று விடாதீர்கள் தயவு செய்து ஏதோ வந்தோம் ஆர்ப்பாட்டத்தில் வந்தோம் ஊச்சல் போட்டோம் கொண்டாடணும் சத்தம் போட்டோம் அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருச்சு என்று நினைக்காமல் அடுத்த ஸ்டெப் என்ன யோசிங்க அதுதான் இந்த உலகத்திற்கு பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் செய்த தியாகங்களை இந்த உலகம் உய்வடைய அன்னார் கடுத்து எடுத்து வைத்த அற்புதமான கொள்கைகளை அற்புதமான தீர்வுகளை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவது இந்த மக்களுக்கு தாவா செய்வது ஏனென்றால் சகோதரர்களே இஸ்லாமியத்தை பொறுத்தவரையிலே நல்ல மார்க்கம் ஆனால் most misunderstood religion Bernard Shaw சொன்னார் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ரிலீஜியன் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மிக மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் தவறான மார்க்கம் அல்ல தவறான மார்க்கம் அல்ல தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லல்லா அவர்கள் தான் அப்படித்தான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாமனிதராக மனித புனிதராக இருக்கிறார்கள் அந்த புரிந்துணராமையை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை களைய வேண்டிய சகோதரர்களே நம்முடைய கடமை அந்த தவறான புரிந்துணராமையை உலகத்திற்கு கலைந்து பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களை பற்றிய உண்மையான சத்தியமான செய்திகளை சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு அந்த பொறுப்பை நாம் என்றைக்கு நிறைவேற்றப் போகின்றோம் அந்த பொறுப்பை நாம் என்றைக்கு செய்ய போகின்றோம் ஏனென்றால் ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் இதன் மூலமாக கடைசியில் பாதிப்பு யாருக்கு என்று பார்க்கும் பொழுது நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு தான் அன்றைய தினம் மறுதினம் மறுநாள் வெளிவந்த டெக்கான் கிரானிகள் பத்திரிகையிலே ஒரு ஃபோட்டோவை போட்டு நீண்ட வரிசையில் டிராஃபிக் காத்து காத்து கிடக்கின்றது டிராஃபிக் ஜாம் ஆகியிருக்கின்றது அந்த டிராஃபிக் ஜாம் நடுவில் ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கிறது இந்த படத்தை போட்டு டெக்கான் கிராணிகள் பத்திரிகை எழுதுகின்றது முஸ்லீம்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தினால் நீண்ட டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அந்த போக்குவரத்து நெரிசலில் ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சிக்கிக்கொண்டு அதனால் நகர முடியாமல் அதில் உள்ள இருந்த நோயாளி இறந்து விட்டார் இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்ன சிந்தனை ஏற்படும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்ன உணர்வு ஏற்படும் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் செய்ய வேண்டியது கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் செல்லம் அவருடைய இந்த சத்திய மார்க்கத்தை அவருடைய சத்திய போதனைகளை உலகெங்கும் பறைசாற்றுவோம் இதைத்தான் பெருமானா சல்லல்லா அலுவலாம் நம்மிடத்தில் சொன்னார்கள் தரத்து ஃபீக்குபுல் அம்ரைன் உங்களிடத்தில் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் லன் தமிழ்லுமா தமசத்து மிகுமா அந்த இரண்டையும் நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் வழித்தாடி வர மாட்டீர்கள் அல்லாவுடைய வேதமும் என்னுடைய போதனைகளும் என்று சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் இன்னொரு அதிசிலே தரத்துக்கும் ஃபி மில்லத்தின் பயலா வெள்ளை விளையர் என்ற பளிச்சென்ற மார்க்கத்திலே உங்களை விட்டு செல்கின்றேன் வெள்ளை விளையர் என்ற பளிச்சென்ற மார்க்கத்திலே விட்டு செல்கின்றேன் பெருமானா சல்லல்லா சொன்னாங்க அன்புக்குரியவர்களே இதெல்லாம் நான் நினைவில் கொண்டு அல்லாவுடைய இந்த அற்புதமான மார்க்கத்தை எந்த வழியிலாவது யார் யாரெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கின்றார்களோ நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் குடும்பங்களில் எதுக்கு படிக்க வைக்கிறாங்க என் பிள்ளை இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அவன் ஐடி ஃபீல்டுக்கு போகணும் அங்கே போய் சம்பாதிக்கிறோம் என்றெல்லாம் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து இதையும் நினைவில் வையுங்கள் என்னுடைய பிள்ளையை நான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோ சாஃப்ட்வேர் டெக்னாலஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ படிக்க வைக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் எல்லாம் அந்த ஃபீல்டை அவன் பயன்படுத்தி அல்லாவுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஊட்ட வேண்டும் நீ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறது மகனே நீ வைத்து பொழப்புக்காண்டி மட்டுமல்ல இந்த டெக்னாலஜியை அல்லாவுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கு பயன்படுத்து ஏனென்றால் இந்த விஷயத்திலே யூத நசரானிகள் முன்னேறிவிட்டார்கள் யூத நசரானிகள் பாய்ந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை இஸ்லாத்திற்கு எதிராக கண்மணி நாயம் சல்லல்லாசம் அவர்களுக்கு எதிராக தாறுமாறாக பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டார்கள் ஆனால் நாம் இன்றும் அதை கை வைக்கவில்லை அதை ஆரம்பிக்கவில்லை பயன்படுத்த துவங்கவில்லை ஆகவே மகனே நீ உன்னுடைய அறிவை வைத்து இந்த ஐடி ஃபீல்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வைத்து நல்ல தொழில்நுட்ப தகவல்களை வைத்து நல்ல உன்னுடைய அறிவு அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து அல்லாவுடைய மார்க்கத்தையும் கண்மணி நாயம் சல்லல்லாலத்தில் புகழையும் உலகம் முழுவதும் பரப்புவதற்கு இதை பயன்படுத்து என்று நம்முடைய பிள்ளைகள் ஊட்டி வளர்க்க வேண்டும் சகோதரர்களே ஆனால் வேதனை நாம் அதை இன்னும் கையில் எடுக்கவில்லை என்பதுதான் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தூங்கவில்லை என்பதுதான் ஆகவே இந்த இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய இந்த படம் ஏதோ இன்னைக்கு நேற்று தான் வந்த படம் அல்ல இது ஏற்கனவே வந்து முடித்த படம் இதில் இன்னொரு வேதனை சொல்லியாக வேண்டும் நேற்றைக்கு முந்தைய தினம் நேற்றைக்கு முந்தைய தினம் புதன்கிழமை பிரான்சிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகை சார்லி டெபுகோ என்ற ஒரு பத்திரிகை இந்த சார்லி டெபுகோ என்ற பத்திரிகையிலே பிரான்ஸ்லேருந்து வரக்கூடிய பத்திரிகை அந்த பத்திரிகையிலே கண்மணி நாயகம் ரசுலை கரீம் சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்களுக்கு கேவலமான அசிங்கமான ஒரு கார்ட்டூன் சித்திரம் வரைந்து வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே டென்மார்க் பத்திரிகை வெளியிடப்பட்டது அதை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய தினமலர் என்ற ஒரு அயோக்கியமான பத்திரிகை இஸ்லாத்திற்கு எதிரான பத்திரிகை அந்த தினமலம் அந்த பத்திரிகை வெளியிட்டது இப்பொழுது பிரான்ஸில் உள்ள பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது இது அன்றாடம் தினம் தினம் நடக்கக்கூடிய காரியங்கள் சகோதரர்களே இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திற்காண்டியும் அன்னைக்கு டென்மார்க்கு தூதரகத்துக்கு முன்னாடி போனோம் இன்னைக்கு அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி நாளைக்கு பிரான்ஸ் தூதரகத்துக்கு முன்னாடி இப்படி ஒவ்வொரு தூதரகத்துக்கு முன்னாடியா நம்ம ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் நேரம் கழிந்து கொண்டால் நாம் அல்லாவுடைய மார்க்கத்தை முன்னெடுத்து செல்வது எப்போது முஸ்லீம்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது எப்போது ஆகவே உங்களிடத்தில் நான் கேட்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உணர்ச்சிகள் இதெல்லாம் நியாயமானவை அதை யாரும் கொச்சைப்படுத்த முடியாது அதை யார் குறை சொல்ல முடியாது அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அறிவார்ந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்முடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் எடுத்ததற்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் நம்முடைய உணர்ச்சிகளை இப்படி மட்டும் வெளிக்காட்டி கொள்ளாமல் நாம் இது போன்ற காரியங்களை கவனம் செலுத்துவதை விட அறிவார்ந்த விலை விஷயங்களிலே இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது இது எப்படி ஏதோ ஒரு கூட்டத்தில் நின்று அமெரிக்காவுடைய குடியை எரித்தவுடன் ஒபாமாவை படத்தை கிழிப்பு கிழித்து விட்டவுடன் செருப்பால் அடித்து விட்டவுடன் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது ஆனால் அந்த அமெரிக்க கொடியை எரிக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை தாக்கக்கூடிய ஒபாமாவுடைய போட்டோவை செருப்பால் அடிக்கக்கூடிய அந்த உணர்வுகளை தலையில் வைத்து மதிக்கின்றோம் மதிக்க வேண்டும் நாம் அது ஒரு எதா அது ஒரு போலித்தனமான உணர்வு அல்ல செயற்கையான உணர்வு அல்ல அது உண்மையான சத்தியமான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய இஹ்லாசான உணர்வு அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அது மட்டும் தீர்வல்ல சகோதரர்களே அது மட்டும் தீர்வல்ல நாம் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை தாவா செய்வது பெருமானா செல்லல்லாத புகழை பறைசாற்றுவது உலகெங்கில் இந்த புகழை எடுத்து செல்வது எதிரிகள் என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக அந்தந்த ஆயுதங்களை எல்லாம் அது இன்டர்நெட்டாக இருக்கட்டும் அது இன்டர்நெட்டாக இருக்கட்டும் இமெயிலாக இருக்கட்டும் தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் பேச்சு திறமையாக இருக்கட்டும் வாளாக இருக்கட்டும் ஆயுதங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எதிரிகள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை நீங்களும் எடுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாடுதீன் அலி இஸ்லாம் அல்லாடுதீன் அலி இஸ்லாம் ஆகவே அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அல்லாவுடைய மார்க்கத்தை உலகெங்கும் பறைசாற்றுவோம் நம்முடைய அமல்கள் மூலமாகவும் நம்முடைய செயல்கள் மூலமாகவும் நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாகவும் நம்முடைய தாவாவின் மூலமாகவும் உலகெங்கும் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சத்திய போதனைகளை அவருடைய அற்புதமான கருணைத்தன்மையை இந்த உலகத்தார்மை அவர்கள் மீது கொண்ட அவர்கள் கொண்ட காதலை அவர் மீது அன்பை உலகெங்கும் பறைசாற்றுவோம் அதற்கெல்லாம் முன்பாக பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது வந்த அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அன்னாருடைய சுண்ணத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்போம் பெருமானா சல்லல்லாத்திர ஒவ்வொரு நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிப்போம் வல்ல ரபுல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சகோதரர்களே ஆரம்பத்தில் சொன்ன அதே வார்த்தையை மீண்டும் சொல்லி முடிக்கின்றேன் கண்மணி நாயகம் சுலைக்கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய புகழை கண்ணியத்தை எந்த ஒரு அயோக்கியனாலும் எந்த ஒரு கும்பனாலும் எந்த ஒரு ஹராத்தில் பிறந்தவனாலும் ஒரு இம்மி அளவு கூட குறைத்து விட முடியாது அப்படி குறைந்து விடும் என்று நாம் நினைப்போமினால் நம்முடைய ஈமானுடைய பலகீனம் அல்லாஹ் அத்தகைய பலகீனத்தை நம்மை பாதுகாப்பானாக பெருமானா சல்லல்லா அலிஸ்லத்துடைய முகபத்தை மேலும் மேலும் உள்ளத்தில் அதிகப்படுத்தி அன்னாருடைய வாழ்க்கையை நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கிய தந்தல்வானாக வாஹ்ரதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்தூர்